லூக்கா எட்டாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வசனம் அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார் And they will said unto him, Where is your faith? யோபு பதினேழு பதினைந்து 17, யோபு பதினேழு பதினைந்து என் நம்பிக்கை இப்போது எங்கு நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார் And where is now my hope? as for my hope who shall see it இங்க ரெண்டு கேள்விகள் இருக்கிறது and two questions are here இந்த இரண்டுமே இணைந்த ஒரு கேள்விகள் and both the questions are united விசுவாசம் எங்கே where is your faith உன் நம்பிக்கை எங்கே and where is your hope இந்த வருஷத்துல உன்னுடைய விசுவாசத்தை கத்தர் கேள்வி கேக்குறார் உன் விசுவாசம் எங்கன்னு கேக்குறார் the lord is asking this year where is your faith உங்களுடைய கையில கொடுத்தாரே அந்த விசுவாசம் எங்கே lord has given your hands where is that now யூதா மூணாம் வசனத்தின்படி you read jude chapter பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் and the faith that was given to the saints once அப்ப விசுவாசம் என்பது தேவனுடைய கரத்திலிருந்து நம்ம கையில கொடுத்திருக்கிறார் faith is given to us with the hands of god ஏனென்றால் அவர் அதை துவக்கி இருக்கிறார் முடிக்க வருவார் and because he is the author and he is going to finish அப்ப தேவனுடைய கையிலிருந்து உன் கையில அந்த வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாமே யூதா 3 Jude verse 3 பிரியமானவர்களே பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு நான் எழுதும்படி மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது Beloved, when I gave all diligence to write unto you of the common salvation, it was needful for me to write unto you and exhort you that ye should earnestly contend for the faith which was once delivered unto the saints. விசுவாசம் என்பது பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய கையிலிருந்து கொடுக்கப்பட்டது And faith the one that is given from the God to the saints of இந்த God. விசுவாசத்தை பார்த்து கேட்கிறாரு இப்ப அது எங்க Looking unto this faith is asking, where is now? தேவன் இந்த வருஷத்திலேயோ இல்லாவிட்டா கடந்த கூட்டங்களிலேயோ இல்லாவிட்டால் ஒரு சோதனை பாதையிலேயோ இல்லாவிட்டா நீ அபிஷேகம் பெற்ற பொழுதோ உன் கையில் என் கையில் கொடுத்த விசுவாசம் இப்பொழுது எங்க During this year, whether in the trial or any time, time uh, the Lord has given you faith, he is asking a question, where is that faith now? This is அந்த your question. விசுவாசத்தை கேட்கிறாரு உங்கள் விசுவாசம் எங்க And where is your faith now? எந்த நேரத்துல இந்த கேள்வியை கேட்டாரு When it was raised the question, பயங்கரமான காற்று ஜலம் கொந்தளிப்பு and there was a great tempest and there was chaos, சீஷர்கள் கதறினார்கள் and the s- disciples crying இயேசு out, எழுந்து அதை அமைதல் உண்டாக்கினார் and Jesus made raised up and அப்பதான் and கேட்டார் உங்க விசுவாசம் எங்க போச்சு asked, where is your faith now? காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய விசுவாசத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் I gave you the faith that is able to subdue all the வானத்திலும் பூமியிலும் எனக்கு கிடைத்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன் I gave the authority that was given to me from heaven and hell என் விசுவாசத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன் I have given my faith unto you ஆனால் உன்னுடைய வியாதி நேரத்தில் உன்னுடைய விசுவாசம் எங்க in the time of sickness what is your faith உன்னுடைய பலவீனத்தில் உன்னுடைய விசுவாசம் எங்க in your weaknesses what is your faith உன்னுடைய தரித்திரமான சூழ்நிலையில் உன்னுடைய விசுவாசம் எங்க in your poverty state of poverty what is your faith இல்லாமை இயலாமை நேரங்களிலே உன்னுடைய விசுவாசம் எங்க during the place you are not able to do anything what is your faith இப்போ உத்தமனாகி யோபு கேட்கிறாரு அப்புறம் Upright man Job is என் asking. நம்பிக்கை எங்க அவருக்கே தெரியல தான் நம்பிக்கை எங்க போச்சுன்னு And he is asking a question, where is my hope? He does not know where எப்படி is இருக்கும்னு God. யோசிச்சு பாருங்க Just imagine how it will ஆ, be. ஒரு உத்தமன் ஒரு பொல்லாப்புக்கு விலகின மனிதன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்த மனிதன் And an upright man is shoot from evil, he is a fearful God. God. இயேசுவுக்காக எல்லாவற்றையும் உலகத்தை தகப்பனை தாயை மனைவியை எல்லா படவை எல்லாவற்றையும் விட்டு வந்த சீஷர்கள் And for the sake of God, the God God left everything, all these things of the இப்ப world. as a விசுவாசம் disciple. இல்லாமல் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் And they have cast to the place where there is no hope or else the faith. வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே உன்னுடைய விசுவாசம் எங்க The people have come to the end of this year, where is your faith now? உனக்கு தேவன் கொடுத்த நம்பிக்கை எங்க And where is the hope the Lord has given to you? விசுவாசம் நம்பிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் And faith and hope are very indispensable. உ- உனக்கு தேவன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தது What kind of hope you have in God? உனக்கு தேவன் மேல எவ்வளவு விசுவாசம் இருந்தது? How much hope you have in God? இப்ப தேவன் கொடுத்த அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் எங்கே போயினது? And where is the faith and the hope the Lord has given to you? உன்னுடைய விசுவாசம் செத்ததா? Whether your hope is dead? உன்னுடைய விசுவாசம் அற்ப விசுவாசமா? Whether you are going to poor faith? இல்லாவிட்டால் நீ ஒரு அவிசுவாசியா இங்கே உட்கார்ந்திருக்கிறாயா? Are you seated here as an unbeliever? இல்லாவிட்டால் யூதா 20 ஆம் வசனத்தின் போல 20 ஆம் வசனத்தை போல மகா பரிசுத்தமான விசுவாசமா? Or you are mentioned in Jude verse 20 as the most holy faith? உன்னுடைய விசுவாசம் செத்து போய் இருக்கா? whether your holy or faith is இல்ல அற்பமா கொஞ்சமா விசுவாசமா இருக்கா or you have a little faith இல்ல மகா பரிசுத்தமான விசுவாசமா மாறி இருக்கா or is turned as a most holy faith இயேசு கேக்குறாரு உங்கள் விசுவாசம் எங்கே Jesus asking where is your faith அவங்க அப்படியே அமைதியா இருந்துட்டு சொல்றாங்க காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது இவர் யாரோ and they kept silence and asking even the winds and tempests are உனக்கு அந்த அபிஷேகம் இருக்கு and you have got the hope உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் காண விரும்புகிறார் the lord wants to see your faith உன்னுடைய விசுவாசத்தை அவர் பார்த்து மகிழ்ச்சியடைய விரும்புகிறார் looking unto the faith he is joyful இந்த வருஷத்துல நம்முடைய விசுவாசம் எப்படி இருந்தது during this year how is the faith ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் பாராட்டினார் looking unto the faith of a man the lord is praised இஸ்ரவேலுக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை இதுவரை காணவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியா இருக்கிறான் i have not such kind seen such kind of faith in israel அந்த அளவு அவன் விசுவாசத்தை அவன் அதிகமாய் அறிக்கையிட்டான் and he has confessed his faith so so much இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக இருப்போம் how many of you are of us having the same kind of faith போன்ற விசுவாசத்தை நான் இஸ்ரவேல் உங்களுக்குள் நான் காணவே இல்லை and he has not seen any kind such kind of faith in his உன்னுடைய விசுவாசம் எங்கே where is your faith now உன்னுடைய நம்பிக்கை எங்கே where is your hope யோபு சொல்றான் நான் நம்பி கொண்டிருந்த அந்த நம்பிக்கை எங்கே and job is asking where is my hope as i had விசுவாச துரோகம் நடக்கக்கூடிய காலம் and there will be treasury of faith இடத்துல விசுவாசம் கிடையாத ஒரு காலம் and at that time there is no faith at all Bible அப்படி தான் சொல்லுது even the word of god says எல்லாரிடத்திலும் விசுவாசம் இல்லையே there is no faith in all விசுவாசம் அநேகர்கிட்ட இல்ல and many people do not have the faith. இரண்டாம் தெசலோனிக்கர் மூணாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின்படி And second Thessalonians chapter 3 verse 2. ஆ, இரண்டாம் தெசலோனிக்கர் மூன்று ரெண்டுல சொல்லி இருக்கிறது விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே And in Thessalonians, second Thessalonians chapter 3 verse 2 so there is no faith. உங்களுடைய in our name." நம்பிக்கை என்ன ஆனது And what happened to your hope? ஒரு விசுவாசி எப்பொழுதும் தேவன் நம்பிக்கிட்டே இருக்கணும். And one believer always having a hope on Jesus. இரண்டாம் கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி. And second Corinthians chapter 1 verse 10. அப்படிப்பட்ட மரணத்தினின்று தேவன் எங்களை தப்புவித்தார். The Lord has delivered from such kind இப்ப தப்புவிக்கிறார். Now he is delivering us. இனிமேல் தப்புவிப்பார். And hereafter he also என்று அவரையே நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். Like that we keep அதான் ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரனுடைய நம்பிக்கை. That is the faith of the hope of the child of God or the worker. அது கடந்த காலமா இருக்கலாம். It may be the past year. நிகழ்காலமா இருக்கலாம் வருங்காலமாக இருக்கலாம் இந்த மூணுக்குமே அவரை நாம் நம்பி இருக்கிற வாழ்க்கை and all the three we must have the confidence upon only அதனால தான் பவுல் அந்த மூணு வார்த்தையை அந்த இடத்துல யூஸ் பண்றாரு so the paul is using all the three words ஆ இப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்களை தப்பு வித்தார் தப்பு விக்கிறார் தப்பு விப்பார் என்று நாங்கள் அவரையே நம்பி கொண்டிருக்கிறோம் and delivered us from so great faith and that deliver and whom we trust that in that இந்த கடந்த நாட்களில் உடைய நம்பிக்கை எப்படி இருந்தது and the past is how is a hope ஒரு சிலருக்கு நம்பிக்கையே இல்ல some people don't have hope at all என்ன பிரசங்கம் கேட்டாலும் நம்பிக்கை இல்ல whatever the message they hear they don't என்ன சாட்சி கேட்டாலும் நம்பிக்கை இல்ல whatever the listen to testimony they don't ஆண்டவரே நேரடியா வந்து சொன்னாலும் நம்பிக்கை இல்ல even lord himself came and இப்படி ஒரு அவிசுவாசமான சந்ததியை சபையில வச்சு நம்ம என்ன பண்றது and what can we do with such kind of people that don't have any kind of faith கேள்வி உங்கள் விசுவாசம் and the question is where is என்னுடைய நம்பிக்கை எங்கே where is my hope அருமையானவர்களே தேவன் கேட்கிற கேள்விகள் வந்து கொடூரமான கேள்விகள் and all the questions are raised by the lord is very terrible குத்து போல வருகிற கேள்விகள் like that it is like a sword